நித்தமனாளர் நீரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் எங்க தலைவண்டி நித்தம்மனாளர் நாமெல்லாம் என்னைக்கு என்ன ஏதோ வாழ்நாள்ல ஒரு நாள் தான் மாப்பிள்ளை அன்னைக்குதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நல்ல உபச்சாரம் நடக்கும் மறுநாள் ஏ அதெல்லாம் நேத்து மூட்டை கட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லுவா நேத்து ஏதோ ஒரு நாள் சரின்னு ஒண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு அழைச்சோம்னா நீ அதே பெண்ணை பெற உட்காரா ஆனா பெருமான் என்றும் அப்படியது நித்த மணாளர் ஒவ்வொரு நாளும் ஒரு மணாளனா இருப்பார் என்ன பண்றது நீ ரொம்ப அழகியர் எப்படி சாமி இருப்பார்னாரு அழகு அப்படியே சொட்டும் பா ஏன்னா சொக்கர்னே பேர் இல்ல சொக்கர்னா அழகன்னு அர்த்தம் இல்ல அப்படியே அழகு சொக்குமா நீரம்ப அழகியர் சொக்கரா இருப்பவர் அவர் எங்க சாமி இருக்கிறார் சித்த திருப்பரால் அண்ணே என்னும் இந்த பொண்ணு சொல்லுது எங்க கணவன் மாதிரி வேற யாரும் இருப்பாங்க ஆண்டவன் தினம் அப்படி கல்யாணம் பண்ணுவாங்களா நித்தம்மா என்னைக்குமே பொதுவா பிள்ளையா இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டா அவர் வந்து எல்லா உயிரிலையும் தனக்கு தன்னை ஆட்கொண்டிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு உயிரையும் தன்னை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நாம் அந்த மனைவியாகவும் அல்லது தனக்கு நமக்கு அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ அப்போ எல்லாம் எனக்காக இருக்கும்போது நீ எனக்கு பெண்ணாகவும் கணவனாகவும் அப்பாவும் எல்லாம் இருக்கணும் அதனால அப்ப இத்தனை ஒரு சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஏனி யோனிபோதங்களையும் இந்த வகையெல்லாம் காப்பாற்றும் போது அவன் எப்படின்னாரு நித்தமனான ரொம்ப அழகியர் சித்தத்து ருப்பாரால் அன்னே என்னும் அருமையா சுத்தம்னா மனதில் நெஞ்சுக்குள்ள அதனால இதுல சிவபிராணம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நான் அந்த கண்மூடி கண் திறக்கிற நேரம் கூட ஒன்று இவை இது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நான் நினைக்கிறேனோ இல்லையோ அவன் நீங்காதான் அவன் கருணை நான் நினைப்பதும் உண்டு பெருமானி இருக்கிற உள்ளே அதெல்லாம் சிவ பூஜை நடத்தி முடிச்சுட்டு மீண்டும் அந்த அந்த பெருமான் உள்ளத்தில் இருந்துட முடியாது மீண்டும் மறுநாள் பூஜை பண்ணுகின்ற பொழுது மீண்டும் அந்த பெருமானி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி இந்த உருவத்துல நீ எழுந்தருளி என்னுடைய பூஜையை ஏத்துக்கணும்பா பூஜையெல்லாம் செஞ்ச பிறகு மீண்டும் அப்படியே சித்தத்துல அப்படி உரிக்கணும் அதனால சித்த திருப்பரால் அந்நியன் சிவபூஜையை சொன்னேன் நீங்க எல்லாம் செய்யறீங்கயா நித்தம்மனாளர் நீரம்ப அழகியர் சித்த திருப்பரால் அந்நியன்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பேருந்தூரை அத்தாய அத்தர் ஆனந்தரால் அந்நி என்னும் அப்படி சித்தத்தில் இருக்கின்ற என்னுடைய பெருமான் யாருன்னா தென்னன் பேருந்தூரை இந்த தென்னாட்டில் இருக்கிற திருப்பெருந்தூரில் இருக்கின்ற அத்தர் அல்ல அத்தர்னா யாரு தந்தை அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனான் அத்தன்னு சொன்னோன்னு அது வந்துடும் அல்லவா அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனலான் அதனால அத்தர் ஆனந்தரால் அவன் என்னைக்குமே இன்பத்தையே வணங்கி கொண்டிருப்பனான் அப்படிப்பட்டவனே அன்னே என்னும் என்று இப்படி எல்லாம் அத்தாவுன் ஆடல் காண்பான் அரியணியன் வந்தவாறு அத்தாங்கிறது நிறைய இருக்க மாட்டேன் இதுல திருமுறையில வேண்டிய ஆடாரப்பூனுடை தோல் தோல் போடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் ஏண்டி எங்க தலைவனுக்கு உலகத்தில் இல்லாத மாதிரி ஒண்ணு இருக்கு என்னன்னு முன்ன சொன்னதெல்லாமாவது அவனுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கலாம் அப்போ நித்தமனால யாருக்க முடியாது நித்தமனாலதான் எங்க ஐயா தான் நிரம்ப அடியரும் இருக்க முடியாது ஒரு காலத்துல இருபதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் பார்த்தா போட்டோவே அருமையா இருக்கும் கரணிங்கள்லாம் முப்பத்தொன்னு ஆஞ்சு அழுது வடியுது ஏ சார் இது உங்க போட்டோவா என்ன பண்றது அப்படித்தான் இருந்தேன் அப்புறம் தான் இப்படி எல்லாம் அதனால நம்முடைய அழகெல்லாம் ஒரு கால எல்லையில் இருந்து ஒரு கால எல்லையில் நீங்கும் அவர் நித்தமனார் அப்படி இருக்கு அது மாதிரி இங்க ஆடரப்பும் பூயா உங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பூன்னா அணி கழுத்துல காயில கையில போட்டுக்கிற மோதிரம் கழுத்துல மைனட்சியன் காதல் இதெல்லாம் போட்டுக்கிறோமே கடுக்கணா கடுக்கன்னா இப்ப கிடையாது ஒரு காலத்துல கடுக்கன்லாம் போட்டுவாங்க போட்டுட்டு இருக்கோமே இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னன்னாரு நீங்க எல்லாம் என்னன்னா பவுன் பவுன் விலை ஏறி போச்சு ஏறி போச்சுன்னு துவைக்கிறீங்க எங்க பெருமானுக்கு பவுன் விலை ஒரு பவுன் லட்சம் ரூபானாலும் கவலை இல்லை ஆனா அவர் ரொம்ப அணிந்திருப்பாரு ஏன்னா பாம்பு தான் அவருக்கு அணி அதனால இந்த பாம்பு போச்சுன்னா அடுத்தவங்க வாடா ராஜா வா வா வா பம்பு அதனால எங்க பெருமானுக்கு அணி பூன்னா அணி ஆடார பூண் ஆடுகின்ற பாம்பு தான் எங்க பெருமானுக்கு அணிகலனா ஆடார பூண் ஊடை தோல் உடை கொஞ்சம் நல்லா பிரிச்சு படிக்கணும் ஆடரப்பும் உடை தோலோ தோல் போடி பூசிட்டோன்னு பாருங்க இருந்தாலும் நம்ம பிரிக்கும் போது ஆடரப்பும் கம உடை தோல் உடை என்னது தோல் ஆடை சரிங்களா பருத்தி ஆடையோ மற்றதெல்லாம் இல்ல உடை தோல் மேல என்ன அணிஞ்சுப்பார் நீங்க எல்லாம் பவுடர் சரிங்களா எங்க பெருமானும் பவுடர் தான் பொடி பூசி <laughs> எது திருமயத்தை அணிந்திருப்பார் பொடி பூசிற்று ஒரு வேடம் நீ என்னும் நாமளும் தான் அழகுபடுத்திக்கிறான் எங்க பெருமான் தான் அழகுபடுத்திக்கிறார் நாம பண்றதெல்லாம் ரூபானா பைசா தேவை அவருக்கு ஓரனா தேவையில்லை ஓடுற வாமத்தையும் கழுதல போட்டுக்கலாம் ஏய் நகை வந்துட்டுதுரா அப்படின்னு யானை தோலையோ புலித்தோலையோ எடுத்து போத்தி உட்கார்ந்துட்டுதுன்னா அருமையான வேஷ்டிப்பேன் அருமை அப்படின்னு ரெண்டாவது திருக்குறிப்பு தோன்றதே தேவையில்லை நீங்க போட்டாலும் விழுக்க மாட்டான் ஏன்னு கேளுங்க தோலையவே வந்து நீங்க ஊறி கூட சோப்பு உப்பு போட முடியாது காய வைக்க முடியாது அதனால திருக்குறிப்பு தொண்டர் தேவையில்லாத ஆடை அதனால உடைத்தோல் ரெண்டு இருக்குது அப்புறம் மூன்றாவது என்னன்னாரு பொடி பூசிற்றோர் திருநீர் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேரி எனவே பாருங்க இதெல்லாம் ரொம்ப அருமையா நடித்து காட்டும்படியான தான் இருக்குது அடுத்தது ஆடரப்புண் ஊடை தோல் போடி பூசிற்றோர் வேடம் இருந்தவார் நீ என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னி என்னும் இந்த வேடத்தை பார்த்து தாண்டி எனக்கு உடம்பெல்லாம் சொக்குது ஏன்னு நீங்க அந்த பாம்பை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா பித்துக்குழியுமா அது எங்க பெருமான் கருத்துல இருக்கும்போது அது அப்படி அப்படி இவரு தான் என்று வந்தா இங்க அது அதுவும் என்று வந்தா என்னும் ஏன்னா அங்க இருக்கிறது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இடம் ஆமா சார்ந்தாரு ஆமா சார்ந்தவர் அதனால இவர் எப்படி என்று வந்தாயின்னு கேக்குதோ அது போல கருத்துல இருந்துக்கிறதும் என்று வந்தாயின்னும் என்னும் எம்பெருமானின் பாம்பின் குறிப்பே எல்லாம் பாடலாம் இல்ல இப்படி இருக்குதான் எனவே இப்படிப்பட்ட பெருமான் தான் என்னுடைய தலைவன் என்று சொல்லி சொல்லுகிறார் அடுத்தவர் நீண்ட காரத்தர் நெறிதாறு குஞ்சியர் பாண்டி நன்னாடாரால் அண்ணே என்னும் ஏண்டி எங்க பெருமானுக்கு முடி இப்ப வந்து பெண்களுக்கு முடி இருந்தாதான் அது சிறப்பா பேசுறோம் நம்ம தான் சகாரா பாலைவன் ஆகிட்டோம் பாலைவனம் தானே நான் தான் சொல்றது உள்ளேயும் அங்க அப்படிதான் இருக்கு சரக்கு மேலையும் அப்படி இருக்குது இருக்கிறதே இருந்ததானே இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை <laughs> ஆமா இங்க ஏதாவது இருந்தாதான் இருக்கு எல்லாம் சகாரா பாலைவனம் அடிச்சு போடும் சிவ சிவ அதனால பெருமான் எப்படி இருக்காராம் ரொம்ப அருமையாக நீண்ட கரத்தர் கூட பாருங்க என்ன கை நீளுதுன்னு என்ன அர்த்தம் சில பையங்க ரொம்ப தொட்டதுக்கெல்லாம் அடிப்பான் அதுதான் கை நீளுதுன்னு சொல்லுவோம் ஆனா பெருமானுக்கு நீண்ட கரத்தர் அருள் கொடுப்பதற்காக யார் என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட கை நீண்ட கைனா அது கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து நீண்டு போன கை நீண்ட கரத்தர் நீண்ட அந்த கரங்களை உடையவராம் இல்லைங்களா என் அந்த கரம் இப்படி கூட ஒரே எழுதணும் நீண்ட கரம் என்பது பொதுவா வந்து உடல் இலக்கணம் இருக்கு பாருங்க அதுக்கு என்ன பேர் சொல்றது சாமுத்திரிகா லட்சணம் அதுல நல்ல கை நீண்டு இருக்கணும் ஆண்களுக்கு எல்லாம் நெற்றி நல்ல அகலமா இருக்கணும் கண் நல்லா விரித்து இருக்கணும் மார்பு அகன்று இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப அருமையான முருக திருமுருகாட்டுப்படையில சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு அப்படிலாம் இருக்கான் <laughs> அதனால நல்ல நெஞ்சு அப்படின்னா அப்படி இருக்கணும் அதனாலதான் நீ கூட பாருங்க மிலிட்ரிக்கு போகும்போது எதை அளக்கிறான் நெஞ்சதான் அளக்கிறான் எதையும் தாங்கும் இது அப்படி அப்படி இல்லை இதெல்லாம் சாமத்தில் லட்சணம் அதனால அந்த கை நீளுகிறது என்று சொன்னால் அந்த நீண்ட தாழ்ந்தால் தடக்கை தனிமதி வெண்குடையான் பாட்டானை வெள்ளம் வர அஞ்சி தந்தி தாழ்ந்தால் தடக்கை நின்னா இந்த கையானது இந்த முழங்காலுக்கு வரணுமா அதுதான் உண்மையான நீண்ட கரம் இப்ப நமக்கெல்லாம் இங்கேதான் வரும் நின்னு பாருங்க அப்புறம் வேலைக்கு போறேன் எந்திரிக்க போறப்பில்ல அவங்கவுங்க பாப்பமே ஒரு கால் குனிஞ்சா வேண்டாம் முழங்காலத்தை வரும் நீங்க இது சொல்ல இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்படி நின்னீங்கன்னா நின்ன இங்க தொடைய தரவும் ஆனா கை எங்க வரணும் இங்க வரணும் தாழ்ந்தாள் தடக்கை இந்த காலில் முழங்கால் வரைக்கும் அந்த கை நீண்டிருக்கும் அதெல்லாம் நல்ல உண்மையான இலக்கணம் நேருக்கு இருந்தது நேருக்கு இருந்தது அதனால தாழ் தாழ் தடக்கை ஆனா அழகுல வந்து நீங்க பார்க்கும்போது எந்த பிரதமர் இல்லையா அவருதான் தேவலாம் அழகு அல்லவா அல்லவா ஆனால் நல்ல அரவணைப்போடு ஆண்டது லால் பகதூர் இன்னைக்கு இருக்கிறது தான் அந்த ஆள் தானே எல்லாம் நேபாளம் எல்லாம் கொடுத்துட்டு கைலாயம் போறதுக்கு நீங்க பாஸ்போர்ட்ல வாங்கிட்டு இருக்கு சாமி நம்ம சமய நெறியில இல்லாத ஊத்தாள் அது அப்படிதான் வரிசையா மூணு அப்படித்தான் அப்பா பொண்ணு எல்லாம் சிவ சிவ அதனால அங்க போறோம் அல்லவா நீண்ட கரத்தர் நெறிதர் குஞ்சியர் பெண்பாலாருக்கு அந்த கூந்தல் அப்படியே கல்லி அந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது பெருமானுக்கு அப்படி இருக்குமா நமக்கெல்லாம் என்ன கிராப் அதனால வளையும் இல்ல இதுவும் இல்ல அவர் நெறி நீண்ட சரியில்லவா அந்த நெறி நல்லா அப்படி பாத்தீங்கன்னா அப்படி அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு இருக்குமா நீண்ட கரப்பர் நெறிதரு குஞ்சியர் இப்படி எல்லாம் சுவைக்கிறாங்க ஆமா சடதான் சடதான் நெறிதரு குஞ்சியர் எந்த ஒரு சாமி சாமிக்கினர் பாண்டி நன்னாடாரால் அன்னே என்னும் என்ன தன்னை ஆட்கொண்ட இடம் திருப்பெருங்குறை அதனால பாண்டி நன்னாடாரால் அன்னே என்னும் பாண்டி நன்னாடற்பார் அந்தடு சிந்தையை ஆண்டன்பு செய்வாரால் அன்னே என்னும் அப்படி பாநாட்டில் இருக்கிறவர் தான் என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதுன்னா பரந்தட சிந்தையினர் அது ஒன்று நினைக்கன்னு இன்னொரு நினைப்பேன் அது நினைச்சா இன்னொன்று நினைப்பேன் அப்படிப்பட்ட சிந்தையை ஒருமையப்படுத்தி என்னை ஆட்கொண்டான் என் சிந்தையை திருப்பினான் சிந்தை மகிழச்சிவ புராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் என்றாரே ஆண்டன்பு செய்வரால் அன்னி உன்னற்கரிய சீர் உத்தரமங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் உன்னற்பரிய சீர் அவருடைய புகழை நினைச்சு பார்க்க முடியாது பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் நினைத்து நினைத்து பார்க்கும்போது அவருடைய சீர்மை நமக்கு நம்ம நம்ம எண்ணத்திற்கு அப்பாற்பட்டிருக்கு எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாயி என் இறந்து எல்லை இல்லாதானி சிவபுராணத்துல எல்லாமே முன்னாடி முருகா முருகா அருமை எனவே அப்படிப்பட்ட பெருமான் உன்னற்கரிய சீர் உத்தரமங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் என்னுடைய உள்ளத்திலேயே எப்பொழுது இடம் கொண்டிருப்பானாம் எங்கள் பெருமான் அப்படிப்பட்டவன் மன்னுவதென் நெஞ்சில் மாலை என் காண்கீழார் என்ன ஆதிசயம் அன்னே என்னும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க நெஞ்சில எல்லாம் பெருமான் இருப்பதனால ரொம்ப எளியன்மை சம்பந்தி ரெண்டு பேரும் பெருமனின் திருமாலும் கேட்டா பெருமானா உம் நானும் என் பையனும் போய் போய் போய் பார்த்து என்னையா என்ன என்ன முடிவுன்னு கேட்டா வடங்காத தமிழனுக்கு என்ன ரிசல்ட் அப்படி கேட்கணும் ஆமா <laughs> அப்படி கேட்டா தம்பியும் போய் என்ன தம்பி நீ மேல பறந்து கறந்து போனியாரு ரெக்க எல்லாம் தேஞ்சு கிஞ்சு போட்டுது அவரை பாக்கல இது அப்பா என்னாச்சு என்ன பாக்கணும் அப்படின்னு அப்பா அப்பா அது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத மலர் இது எங்க போய் போட போகுது இது கொஞ்ச நேரம் முன்னு நோண்டிச்சு ரத்தம் வந்துட்டு அப்படியே மேல வந்து ரத்தம் சொட்டுது என்ன பெரியவரே எப்படி போயிருக்கீங்க என்னது ஏண்டா தம்பி நீ பாத்தியா எனக்கு ரக்க போச்சுப்பா அப்படின்னு எனக்கு மூக்கு போச்சுப்பா பாவம் எனவே இவ்வாறெல்லாம் அந்த இரண்டு பேர் இருவராலும் காண முடியாத பையன் அதனால எப்படி மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கீழார் என்ன அதிசயம் என்னே என்னும் ஏண்டி எனக்கு எளிமையா என் உள்ளத்திலேயே இருக்காரு அவரு இந்த ரெண்டு பேரும் தேடி காணல காணலங்கிறாங்களே அது எந்த ஐக்கியமா இருக்கு எனக்கு ரொம்ப எளிமையா இருக்க இதுக்கு ரெண்டு பேரும் காணாங்க காணாங்குது வெளியில பார்த்த விளம்பரம் போட்டு வேற காத்தர் கடவுள் திருமால் எட்டு கண்ணு விட்டு இங்க படைத்தர் கடவுள் நான்முகன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தா லெட்டர் கண்டெல்லாம் அடாராடா இவ்வளவு பெரிய எழுத்துல போட்டிருக்கு விஷயம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை கடைசியில ஏன் நெஞ்சில் இருக்காரு இதெல்லாம் போய் தேடி வந்துட்டு என்னடி ஐக்கியமா இருக்குது இப்படி இதெல்லாம் ரொம்ப விளையாட்டாவும் பேசி ரொம்ப மீழ்ந்தார் இல்லைங்களா வெள்ளைக்காலிங்கத்தர் வெந்தீரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பாரி பாய்பாரி மேற்கொண்டன் உள்ளம் கவரவால் அன்னி ரொம்ப அருமை வெள்ளை காலிங்கத்து வெந்தீரு முண்டத்தர் என்னது அந்த வெள்ளை கலிங்கத்தர் வெளியேன்னு ஒரு ஆடையை கட்டிட்டு வந்தாராம் எப்ப சார் அவர் போய் ஆடினாங்க குதிரை மேல் வந்த போது குதிரை சேவனா போது அப்ப பார்த்தா அந்த வேஷ்டிய அடாடா ரொம்ப குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் அவன் நிகழ்த்தியது பாண்டி நாடுதான் ஆனா நரியை குதிரை பரியாய்க்கு எல்லாம் நிகழ்வித்து மதுரை மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளி அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளவி பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேனி எல்லாம் பின்னெல்லாம் பாடுற ஆகவே அப்போ கட்டினது அந்த மாதிரி ஆலயம் குதிரை தேவன் அப்பது வெள்ளை ஆமா வெள்ளை காலிங்கத்தர் வெந்தேறு முண்டத்தர் அருமையா திருநீற்றை அணிந்திருப்பாராம் பள்ளி குப்பாயத்தர் அண்ணே என்னும் என்னைய முண்டமன்னு நெற்றி வெண்திரு முண்டத்தர்ல நெற்றி முண்டம் அதனால வெண்தீரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் என்னே அண்ணே என்னும் அவர் என்னன்னு கேட்டா இந்த படுத்துக்கு போகும்போது அப்படியே ஒரு போர்வை பூத்தி இருப்பாராம் பள்ளி படுக்கும் போது குப்பாயம் அது மேல் போர்வை நம்ம படுக்கும் போது என்ன பண்றது அப்படியே மேல ஒரு போர்வையே பூத்திட்டு கொடுத்துருப்பாங்க பள்ளி குப்பாயத்தர் குப்பாயம்னா போர்வை நீங்க கைலாயம் போனீங்கன்னா இப்ப பகல்ல நீங்க எல்லாம் சட்டை கிட்ட எல்லாம் இப்படி அந்த குப்பாயம்னா அந்த மேல் தோலாடையாம் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டு என் உள்ளம் கவர்வாரால் அன்னே என்னும் அந்த குதிரை மேல ஏறி வந்தது இன்னைக்கும் நான் பாக்குறேன் நாளைக்கும் பாக்குறேன் ஆடாடாடாடா அந்த கீழே இருந்த போது இப்படி எல்லாம் இருப்பார் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் இப்படி எல்லாம் இருக்கும் அந்த குதிரை மேல ஏறினவனு ஒரு குதிரையை எப்படி ஆட்டி படிக்கணுங்கிறத இவற்றிலிருந்து மற்றவங்க கத்துக்கணும் <laughs> ஐயா நான் ஒரு ஐம்பது ஆண்டா குதிரை பயிற்சி இருக்கிறேன் இவர் மாதிரி அந்த ஏறவோ இவர் மாதிரி அதை ஓட்டவோ முடியலன்னா அப்படின்னு அப்படி குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் அரியோடு பிரமற்கு அளவறியொன்னான் அரியோடு பிரமற்கு அளவறியொன்னான் குதிரை சேவகன் ஆகிய கொள்கை இந்த ஒரு ஆன்மாவை ஆட்கொள்வதற்கு இவ்வளவு பாடுபட்டானே பெருமான் நன்றி உணர்வு நன்றி உணர்வு எனக்காக குதிரை வீரனா வந்தானே அந்த உணர்வு தான் அவருக்கு அப்படியே ஆழ வச்சது எனவே இப்படி எல்லாம் எங்கள் பெருமான் இருக்கிறார் என்பதை சொன்னது தாளி அருகினர் சந்தான சாந்தியினர் தாலின்னு அருகு சரிங்களா இல்ல நேரம் இருக்குது தாலி அருகினர் இல்ல இந்த தாலின்னா அருகம்புல் அருள்நாதர் பார்க்க வச்சுறார் அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழுவுளை பிடித்தோனை மாகாளி நாணமுனம் அவைதானில் நடித்தோனை மாதாதையே எனவும் வருவோனி தாலி அருகினர் சந்தன சாந்தியினர் எங்க பெருமான் அந்த அருமையான அருகம்புள்ள அணிந்தவரா அந்த அருகினை முடித்தோனிங்கனால ஞாபகம் வந்தது <laughs> அப்பா அந்த காலத்துல திருப்போல் வாங்கி இது பிடிச்சோம் நம்ம ஆளம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் என்னை அருமையான ஆழ்வார் ஆள் எம்மை ஆளும் மாடி இகழா தம் கையில் தாளம் இருந்தவார் அன்னே என்னும் ஏண்டி நம்ம பெருமான் கையில தாளம் இருக்குடி அப்படிங்கிறது என்னமோ தெரியல தாளம் அநேகமா அவர் கையில தாளம் இருப்பதாக பெருங்கி கணக்கான ஆமா சரி ஆனா இங்க வந்து தாளம் இருக்குங்கிறது அதனால வந்து சம்பந்தம் இருக்கு தான் தான் தாளம் போட்டதுனாலதான் பையன் தம்பி பாவம் சின்ன பையன் என்ன பாவம் இப்படி இப்படி போறாருன்ட்டு அப்பா நீ என்ன அதனால அங்க பண்ணோட பண்ணார் மடையில் வாழை பாகனாரு வடை அதை விட மடையில் வாழை பாய மாதராருங்க கூடாது மாதரார் பாய மாட்டாங்க பாஞ்சாவங்க மாதரார் அல்ல ஆமா அதனால நீங்க என்னதான் உங்க பண்ணிருந்தாலும் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் பாடம் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து பாடினா அப்படிதான் மடையில் வாழை வாழை பாய மாதரார்னா மாதரார் பாய்வாங்களாப்பா என்னப்பா நீங்க அதுதான் ஓதா மூர்த்திகளுக்கு நமக்கு பாட தெரியல அவங்களுக்கு பொருள் தெரியல ரெண்டு ரெண்டாப்ப ரெண்டும் கலண்டாப்பேன்னு போட்டு அடுத்த ரெண்டு பாருங்க தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் தையலோர் பங்கினர் அவருடைய அந்த உடலமைப்பே வெவ்வேறு விதமா இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா பெண்ணில் எல்லாருடன் பெருந்தகை இருந்ததுன்னு சொன்னா பக்கா இல்லறத்தார்னு சொல்லுதா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த புலித்தோல் போக்குவரத்து இத்தியாதிகளை பார்த்தோம்னா சாமி எங்கே இருந்து வந்தது இமயமலையில இருந்தா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு இப்ப சாமி இல்லறத்தார்னு சொல்றதா அல்லது ரெண்டும் சொல்லல ஏன் அப்படி இருக்காருனாரு நாடு ரெண்டு விதமா இருக்குது ஒரு பக்கம் இல்லறம் இருக்கு துறவம் இருக்கு அவர் ரெண்டு பேருக்கும் தலைவர் அதனால இல்லறத்தாருக்கு இல்லறத்தாராயிருந்தும் துறவியாருக்கு துறவியாராயிருந்தும் அருள் புரிகிறார் <laughs> அதனால ரெண்டு வேடமும் இருக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதனால தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் பூவரால் அன்னே என்னும் பாருங்க எல்லாருக்கும் இம்மையேதரும் சோறும் கூறையும் ஏத்தலாமடர் கடலுமாம் அம்மையை சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று பாடினார் ஐயா அதனால அவர் நெல்லு கேட்ட மூட்டை மூட்டையா தந்து அது வந்து சாதாரணமா ஒரு வண்டி வச்சு ஏற்ற முடியாம பூதகணங்களை விட்டு எடுக்கும்படியான அளவுக்கு தர்றார் இவ்வளவு எல்லாம் அடியவருக்கு தர்றவர் சரியா பன்னெண்டு ஆச்சுன்னா கையில ஓட எடுத்துக்கிட்டு அம்மா ஏசா இப்படி எல்லா உயிரிலையும் காக்கிற ஆளு இந்த பன்னெண்டு ஆனா அது எப்படித்தான் தெரியுமா அவருக்கு அப்படி பார்த்து அப்படியே ஏன் சாமி இப்படிலாம் செய்றீங்க அப்படின்னு கேக்குறா ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவா போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் ஏண்டி இந்த தையலோர் பங்கினர் தாபத வேடமெல்லாம் பார்க்கும்போது கூட என் மனசு ஒண்ணும் படலடி இந்த பன்னெண்டு மணி ஆனவுடனே இந்த பிச்சை பாத்திரம் தூக்குனா என் உள்ளமே ஏன்னா என்னுடைய தலைவனா இருக்கிறவன் இப்படி போய் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்குது மற்ற கோலம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது இந்த பன்னெண்டு மணி ஆனா பன்னெண்டுல இருந்து பன்னெண்டுக்குள்ள பண்ற செய்திதான் தான் கஷ்டமா இருக்கு ஊர் சும்மா இருக்குமா ஏண்டி உன் கணவன் அப்படி இப்படின்னா பன்னெண்டு மணி ஆன அப்படின்னு கேட்பார்ல அதனால அதை கண்டு இப்படி எல்லாம் அவருடைய அந்த அந்த அளவில்லாத ஆற்றலை இப்படி சின்ன பிள்ளைகள் வாயிலாக வைத்து இப்படி எல்லாம் சொல்றேன் அன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு பாட்டு அதை நிறைவு பண்ணுவோம் கொன்றை மாதியமும் கூவில மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் எங்க பெருமான் திருமணியில என்ன இருக்குன்னு தெரியுமா அருமையான கொன்றை மதியமும் அல்லவா கொன்றை இருக்கும் மதியம் நிலவுலாவிய நீர்மலி வீரியம் அதனால அந்த மதியமும் இருக்கும் கொன்றை மதியமும் கூவிளமத்தமும் மத்தம்னா கூவிலம்ங்கிறது வில்வம் வில்வமும் மத்தம்ங்கிறது எருக்கு எருக்கு அதனால பாருங்க புறநானூட்டில் இருக்குன்னு புன்னிலை எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேணியும் எருக்கம் பூவா இருந்தா கூட பெருமான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவார் தமிழன் கடவுள் கொள்ள இல்லைங்கிறானே புண்ணியவான்கள் எனக்கு ஒண்ணும் வழங்கல எனக்கு வழங்கல அதனால இப்ப இவங்களுக்கு எல்லாம் போது சொல்றதுதான் படிக்கும் போது அதனாலதான் அருமையா இன்னைக்கு அண்ணாமலையா நடிக்கமலும் சென்றிருந்துகிறார்கள் முன்னால மாற்றமே இல்லை அதனால புன்னிலை எருக்கம் ஆயினும் எருக்கும் பூவா இருந்தா கூட உடையவர் அவர் வந்து யார் எல்லாத்தையும் அடிமையாக உடையவர் சிவபெருமானு குறிக்கிறதா கடவுள் பேணியும் என்ன வாங்கி எருக்கும் பூவா இருந்தா கூட பெருமான் அதை எப்படி ஏற்றுக்காது போல நான் பாடுகிறது எல்லாம் நல்லதா பாடினாலும் கெட்டதா பாடினாலும் ஏற்று நீ பரிசு தருவியப்பா என்று புறநானூற்றில் எனவே அந்த மாதிரி ஒரு அருமையான பகுதி கொன்றை மதியமும் கூவில மத்தமும் துண்டை சென்னியர் துண்டிய சென்னியர் அன்னே என்னும் இவற்றையெல்லாம் திருமுடியில் அணிந்திருக்கும் என்ற பெருமானி என்று சொல்வாள் துண்டிய சென்னியில் மத்தம் உன் மத்தமே இன்றென காணவார் அன்னே என்னும் அருமை அருமை அப்படி பாரடி அவரை பார்த்து பார்த்து அவர் தலையில் இருக்கிற அந்த கொன்றையோ வில்வமோ அவையெல்லாம் என்னை ஈர்க்கல அந்த ஊமத்தம்பூ என்னை ஈர்த்து ஈர்த்து என்னுடைய மனதையும் மத்தமாய்விட்டது மத்தம் என்ன அர்த்தம் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி அந்த அந்த இந்த இயற்கை புரட்சியில் அந்த மாதிரி அந்த தலையின் மீது பற்றி இருந்துட்டா எல்லாம் போயிடும் அன்னையையும் அத்தனையும் அன்பே சரி இப்படி ஒரு பெண்ணு வயது வந்த பெண் இப்படி எல்லாம் போலாமான்னு சொன்னா அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை என்ன ஆசாரம்னா ஒழுக்கம் ஒரு வயது வந்த பெண் திருமணம் ஆவதற்கு முன்னே எங்கும் போகக்கூடாதுன்னு இருந்ததாக கேள்வி அந்த ஆசை இருந்ததாக கேள்வி ஐசி அப்படிங்க <laughs> ஏன்னா ஒரு பாட்டு ரொம்ப அருமையான இதெல்லாம் இந்த சங்க அந்த சங்க காலத்தினுடைய அந்த அமைப்பு நாதி இல்லாம போச்சு இதே இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு ஒரு பாட்டு எப்பாவது மேற்கொள்ள வரும் இல்லைன்னா வர்றது இல்லாம சரி இவர்களுக்காவது வந்து என்னன்னா ஹைஸ்கூல் ஸ்டடியில அதிகமாக இல்லை இல்லைங்களா நீங்க பாஜார ஆனா புறநானூர்லாம் பாடமா இருக்குது என்ன ஒண்ணு முதல் ஐம்பதுன்னு போட்டிருப்பான் இவன் தொட மாட்டான் அல்லவா நாலு வருஷமா என்ன வினா வந்திருக்குன்னு பாடுறேன் அதுலதான் திருப்பி திருப்பி வருது அந்த புண்ணிய சென்னியர் மத்தம் உன் மத்தமே அந்த மத்தம்னா அந்த பித்த ஆனது அப்படி ஆனால் என்று சொன்னார் இல்லைங்களா ஓம் நம சிவாய 这个。